الله الذين آمنوا منكم وعملوا الصالحات ليستخلفنهم في الأرض كما استخلف الذين من قبلهم وليمكنن لهم دينهم الذي ارتضى وليبدلنهم من بعد خوفهم أمنا صدق الله العظيم பரந்த வானம் விரிந்த பூமி ஆகியவற்றை படைத்து அவ்விரண்டிலும் மின்னல் அடங்கான வஸ்துகளையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக வல்ல அல்லாஹுக்கும் சுபகானவ தாலாவுக்கு எல்லா புகழும் புகழ்ச்சியும் என்றென்றும் உண்டாவதா அவர் தனித்தவன் இணைத்துணையற்றவன் வரக்கத்துக்குரிய நான் நான் சாட்சி கூறுகிறேன் மேலும் முன்னால் அனுப்பப்பட்ட நபிமார்கள் ரசூல்மார்கள் அனைவர்களுக்கும் தலைவராக வந்துவிட்ட எம்பெருமானார் முகமது முஸ்தபா சொல்லல்லா செல்ல மன்னார்கள் மீதிலும் அன்னவர்கள் சொன்ன மொழியை சென்ற வழி நடந்தருமே சஹாபாக்கள் மீதிலும் கயாமனால் வரையிலனுடைய வாழ்க்கையை வழிமுறைகளை பின்பற்றி நடக்கக்கூடிய எல்லா மீன்கள் முஸ்லிம்கள் மீதிலும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக சங்கிமி கொலமாக்களே பிரியாளுகளே சகோதரர்களே ரபுலிசத் அல்லா ஜல ஜலாலுகிற வாழ்க்கையில் என்ன விஷயங்கள் எடுத்து நடக்கும்படி ஏவிருக்கின்றானோ அந்த விடயங்கள் என்மால் முடிந்தாலோ எடுத்து நடப்பதோடும் இந்த விடயங்களை விட்டு தவிர்த்து நடக்கும்படி கூறியிருக்கின்றானோ அந்த விடயங்களை விட்டு முற்றுமுழுதாக தவிர்த்து நடக்கும்படி முதற்க எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசீது செய்து கொள்கிறேன் சங்கியானவர்களே இன்னைக்கு முஸ்லிம்களின் அடிப்படையில எங்கள் எல்லாருக்கும் உள்ள ஒரு விருப்பம் தான் இஸ்லாம் அவமானக்கு உள்ள ஒரு விருப்பம் தான் உலகத்துல நாங்க பொருளாதாரத்துல நல்ல முன்னேறணும் கனியமான சகோதரர்களே பெரியார்களே பணம் சம்பாதிக்கணும் என்ற விஷயம் இஸ்லாம் வரவேற்கிறது ஒரு மனிதன் இன்னொருத்த கையை நீட்டாம வாழ்றது ஆட்களுக்கு தேவை காணாம வாழ்றது இஸ்லாம் எதிர்பார்க்குது எனவே அதற்காக வேண்டி தன்னுடைய பொருளாதாரத்தை தன்னுடைய வியாபாரத்தை வளப்படுத்தி அந்த வியாபாரத்தில் லாபங்கள் அதிகமாக காண்றதான் இஸ்லாம் வரவேற்கிறது கனிமார் சகோதரர்கள் ஒவ்வொரு முஸ்லிமுடைய உள்ளத்திலையும் இது இருக்கத்தான் செய்யுது நல்ல உலகத்துல நல்ல வாழணும் செல்ல செழிப்போட வாழணும் என்ற ஒரு ஆசை இன்னொரு பக்கம் எங்கட பிள்ளைகள கல்வியில நிறைய மாற்றங்கள் உண்டாகணும் நிறைய படிக்கணும் எங்கிற பிள்ளைகள் படித்து பட்டங்கள் வாங்கணும் அவர்கள் கல்வியில பெரிய அளவுல அவங்க பெரிய சேரணும் என்ற எண்ணம் எல்லாத்திலும் உள்ளத்திலும் இருக்குது அடுத்தது கண்ணியமான சகோதரர்களே எங்க மார்க்கத்தை யாருடைய தடை இல்லாமலும் யாரும் எங்களுக்கு எந்த தொந்தரவும் செய்யாம மார்க்கத்தை சுதந்திரமா எங்களுக்கு பின்பற்றதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம நாங்க நினைக்கிற பிரகாரம் எங்கிற சரீரத்தை நல்ல சந்தோஷமாக பின்பற்றக்கூடிய அமைப்புகள் சூழல்கள் எங்களுக்கு உருவாக்கப்படணும் கண்ணியமான சகோதரர்களை பெரியார்களே இந்த மூணும் இன்றைக்கு சமுதாயத்துல இல்லாம வச்சுக்கொண்டு ஒன்று பொருளாதாரம் எவ்வளவு தான் முயற்சிகள் செஞ்சாலும் பொருளாதாரத்துல முன்னேற்ற தடை இல்லாமல் இருக்குது நிறைய சிக்கல்கள் இலவசங்கள் நான் நல்ல கூட பாக்குறோம் அதுவும் குறிப்பாக முஸ்லிம்கள் ஆகிக்கூடிய எங்கட வியாபாரங்கள்ல தொழில்கள்ல நிறைய பிரச்சனைகளை நாங்க பார்க்கிறோம் வியாபாரங்கள்ல அன்றைக்கு தேதியில லாபம் இன்றைக்கு இல்ல அன்றைக்கு மாதிரி இன்றைக்கு வியாபாரம் செய்ய இயலாது என்றெல்லாம் இன்றைக்கு முஸ்லிம்கள்ல ஏராளமான பேச்சுகளை நாம பார்க்கிறோம் அடுத்தது கல்விகள் முன்னேறத்துக்கு உண்டான நிறைய தடைகள் எங்களுக்கு அடுத்தது எங்களுக்கு மார்க்கத்தை பின்பற்றத்துக்கு உண்டான சுதந்திரம் எங்களுக்கு இன்றைக்கு கிடையாது எங்களுக்கு அமைப்பு எங்களுக்கு தேவையான இடங்கள்ல எங்களுக்கு தேவையான அமைப்புகள் மஸ்திகள் அமைத்து எங்களுக்கு தேவையான முறையில் இந்த மார்க்கத்தை பின்பற்றதுக்கு நிறைய பிரச்சனைகளுக்கு முஸ்லீம்கள் இன்றைக்கு முகம் கொடுத்துக்கணும் ஆரோம் கனிமான சகோதரர்களை பெரியார்களே இது எல்லாத்துக்கும் யார் காரணம் இது எல்லாத்துக்கும் யார் காரணம் இன்னைக்கு பொருளாதாரத்துல சிக்கல் தொழில்கள்ல சரியான சிக்கல் இது யார காரண கருத்தா இருக்கிறாங்க கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே பொதுவாக இஸ்லாம் இன்றைக்கு முஸ்லீம்கள் வெறுக்கக்கூடிய இந்த அரசியலை இஸ்லாம் வரவே செய்கிறது இன்னைக்கு முஸ்லிம்களுக்கு மத்தியில் அரசியல் என்று சொன்னால் அவர்கள் கேவலமாக நினைக்கிறாங்க ஆனா இஸ்லாம் அது ஒரு மதிப்புக்குரிய விடினம் முஸ்லிம்கள் அதுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அரசியலுக்காக முஸ்லிம்கள் முன் வரணும் என்றது இஸ்லாம் எதிர்பார்க்குது கனியமான சகோதரர்களை புரியார்களே ஏனென்றால் பொதுவாக அல்ல உலகத்தில் ஒரு வழக்கத்தை வச்சிருக்கிறார் உலகம் சபபுகளை கொண்டு காரணங்களை கொண்டு நடக்கக்கூடியது எனவே இதை மறுக்க அப்படிதான் இந்த உலகத்துடைய ஒரு சுண்ணத்தை அமைச்சு வச்சிருக்கிறான் கனியமான சகோதரர்களே பெரியார்களே முஸ்லிம்கள் நாங்க பொதுவாக விலக வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் தான் அரசியல் என்றது சமுதாயத்தில் ஆகப்பெரிய ஒரு தேவா ஏனென்றால் ஒரு சமுதாயத்தில் பொருளாதாரம் ஒரு சமுதாயத்துடைய கல்வி ஒரு சமுதாயத்துடைய ஆன்மீக வளம் அப்படின்னு சொன்னால் மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய சுதந்திரம் இந்த மூன்றையும் அரசியல் இருந்து தான் பெற்றுக்கொள்ளேன் ഇപ്പ അറസ്റ്റ് ചെയ്യൽ മുസ്ലിങ്ങൾക്ക് സാർവാഹ ഇരിക്കുമോ അവരുടെ പൊരുളാധാരത്തിൽ എന്ത് പ്രചനയും വരാൻ പത്രവുമായി ഇപ്പ അറസ്റ്റ് വാദികളുടെ അതാവത് അറസ്യവാദികളുടെ ഉദവികൾ എങ്ങനെ പക്കം ഇരിക്കുമോ എങ്ങനെ എന്ത് പ്രചനയും ഇല്ലാമ യാവരങ്ങള് എങ്ങനെ സാമങ്ങൾ വെളിനാട്ടിലേക്ക് ഏറ്റുമതി ചെയ്തതോ വെളിനാട്ടിലെ സാമങ്ങൾ അല്ലെങ്കിൽ ഇറക്കുമതി ചെയ്തതോ എങ്ങനെ പ്രചനയായിരിക്കും മാറ്റിച്ച് അതേപോലെ ഇങ്ങനെ പിള്ളേരുടെ കളരികളില് சுதந்திரமா கல்விகளுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் கனிவான சகோதரர்கள் மூணாவது இஸ்லாம் எங்களுக்கு விருப்பமான மாதிரி சரிய காத்திர பிரகாரம் அந்த இஸ்லாத்தை எங்களை மனக்கு மனசுக்கு விருப்பமான மாதிரி இஸ்லாத்தை சந்தோஷமாக பின்பற்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் தரப்படும் இப்ப அரசியலுடைய பலம் எங்களுக்கு கிடைக்குமா இருந்தா பலம் செல்லுது நீங்க ஈமான் நம்மளோட வாழ்ந்தால் உங்களுக்கு நான் அரசியலுடைய செல்வாக்கை உருவாக்கி தருவோம் அரசியலுடைய செல்வாக்கு பணம் செல்வது கண்ணியமான சகோதரர்களே அரசியலுடைய செல்வாக்கு அரசாங்கத்துடைய செல்வாக்கு அரசாங்கம் முஸ்லிம்களுக்கு ஆதரவாக அமைகிறது என்றது அல்லா சொல்றான் ஈமான் அமலோட வாழ்ந்தால் அவளுக்கு நாங்கள் தருவோம் என்று சொல்லி அப்ப ஈமான் அமலுக்கு அல்லா வாக்களிக்கிற ஒரு இடம் தான் அரசியல் அவளுக்கு நாங்கள் விரிவாக்கி தருவோம் கனிமான சகோதரர்களை விளையாடுகிறேன் இன்னொரு ஹதீஸ்ல ஹதீஸை புதித்துல செல்லாம் உலக அவங்க விளங்கப்படுத்துறாங்க சுபானுவத்தாரா செல்றார் அந்த மாலிக்குள் முழு மலிக்குள் முழு எல்லா அரசியல்வாதிகளுக்கும் எல்லா ராஜாக்களுக்கும் எல்லா பிரசிடென்ட்டுக்கும் நான் தான் பிரசிடென்டாக இருக்கிறேன் எந்த கையில தான் எல்லாத்துடைய உள்ளங்களும் தாங்கியிருக்கிறது எந்த கையில தான் எல்லா அரசியல்வாதிகளுடைய உள்ளமும் தாங்கியிருக்கிறது கண்ணியமான சகோதரர் முக்கியமான விஷயம் ஏன்னா சமகாலத்துல சமூகத்துல நிறைய பிரச்சனைகளை முஸ்லீம்கள் எதிர்நோக்குறாங்க நிறைய பிரச்சனைகளுக்கு மோம் கொடுக்கிறோம் நாங்க தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தரும் நிறைய பிரச்சனைக்கு நோய் கொடுத்து கொண்டிருப்பீங்க அந்த பிரச்சனைக்குண்டான விடுதலைய தீர்வை கண்டுகொள்ளாம இத்தனை பேரை மனசுக்குள்ள தாழ்ச்சி கொண்டிருக்கிறாங்க இதுக்கு எங்க விடுதலை இருக்குது இதுக்கு எங்க அந்த உதவி இருக்குது அந்த பிரச்சனையிலிருந்து வெளியாகிறதுக்கு உண்டான வழி எங்கிருக்கிறது என்று ஒரு நாள் சொல்லியிருக்கிறேன் கட்டாயம் கட்டாயம் கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே அரசியலை முஸ்லிம்களுக்கு சார்பாக மாற்றுறது முஸ்லிம்களுடைய கடமை முஸ்லிம்களுடைய கடமை அரசாங்கத்துள்ள எல்லா அரசியல்வாதிகளையும் முஸ்லிம்களோட இணைஞ்சு முஸ்லிம்களுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய அமைப்புல அவங்களை மாற்றிக்கொள்வது முஸ்லிம்களுடைய கடமை கண்ணியமான சகோதரர்களை இந்த மிம்பர் மேலேயே ஒரு சாதாரணத்தினால் அல்லாஹால விளங்கப்படுத்துறான் எங்கட போக்கை பிடிக்கணும் எங்கட போக்கை பிடிக்கணும் நாங்க ஒரு பிரச்சனையை வரக்கூடிய நேரத்துல ஒரு பிரச்சனைன்னு வரக்கூடிய நேரத்துல நாங்க எந்த பக்கத்துக்கு கவனத்தை செலுத்தணும் நாங்க எந்த பக்கத்துக்கு விலக அணியிட்டோம் யாருடைய குத்தம் என்ன நாங்க இதை பார்க்கணும் என்றதை எங்களுக்கு அதேசங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்குது குலூப மொழுக்கியின் இலையின் பெர்ராபத்தி அவங்களுடைய அரசியல்வாதிகளுடைய உள்ளங்கள் நான் அவங்களுக்கு சாதகமாக திருப்பி கொடுப்பேன் அப்ப அவங்களுக்கு தேவையான மாதிரி அவனோட பொருளாதாரத்தை வேண்டியமாய் அவங்களுக்கு அமைச்சு கொள்ளையிலும் அவனோட கல்வியில வேண்டியமாய் அவங்களுக்கு முன்னேறேலும் அவனோட ஆன்மீக துறையில மார்க்கத்தை அவங்களுக்கு விருப்பமான மாதிரி சுதந்திரமாக யாருடைய தடை இல்லாமோ அவங்களுக்கு அதை பின்பற்றதுக்குண்டான வாய்ப்பு கிடைக்கும் கண்ணியமான சகோதரர்களே பிரியார்களே நாங்கள் செய்ய வேண்டியது என்றால் இன்னைக்கு செய்யற சில இடங்கள்ல சில அமைப்புகள்ல சில மக்கள் முன்னோக்கக்கூடிய சில விஷயங்கள் செய்யக்கூடிய சில விஷயங்கள் பார்த்தால் முஸ்லிம்களின் அடிப்படையில இது எங்களுக்கு தகுதி வாய்ந்ததா நாங்க செய்ய வேண்டியதா என்றதை பார்த்தால் கண்ணியமான சகோதரர்கள் உண்மையிலே இது இஸ்லாம் எங்களுக்கு சொன்னதல்ல நாங்க எல்லாரும் பாதைக்கு இறங்கி நாங்க ஹர்த்தால் பண்றதோ நாங்க பலபாணி போறதோ இது இஸ்லாமியர்களுக்கு சொன்ன முறையல்ல நாங்க செய்ய வேண்டியது என்னென்றால் நாங்க மசிதுக்கு வர்றது நாங்க கட்டுப்படுவாங்க அல்லாவுடைய கட்டளை எடுத்து நடந்து கொண்டிருக்கிறாங்க எனவே இதனால தான் உலகத்தில் பிரச்சனை வருவது நாங்க செய்ய வேண்டியது என்ன நாங்க செய்ய வேண்டியது என்ன என் அதிகாரிகள் எனக்கு மாற்றம் செஞ்சால் நான் அவளுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு என்ன தெரியுமா செய்வேன் அவ்வளத்து குலூப முழுக்கி மலையே அவருடைய அரசாங்கத்தை அவளுக்கு எதிராக நான் மாற்றிடுவேன் அவன் அரசாங்கத்தை அரசியலுடைய பார்வைய முஸ்லிம்களுக்கு எதிராக மாற்றுவேன் அவனை யாரும் முஸ்லிம்களோட அன்பாக இருக்க மாட்டாங்க മുസ്ലിങ്ങളുടെ പൊരുളാധാരത്തിൽ അവങ്ങൾ എന്ത് മേലനമും ഉദവിയായിരിക്ക മാട്ടാണ് മുസ്ലിങ്ങളുടെ കൽവികളൊക്കെ അവങ്ങൾ ഉദവി ചെയ്യ മാട്ടാണ് ഈ മുസ്ലിങ്ങളുടെ ആത്മീകത്തുറയ്ക്ക് മാർഗ മാർഗത്തെ പിൻപറ്റുക എന്ത വകയിലും അവങ്ങളുടെ ഉദവികൾ കിടക്ക മാറ്റിച്ചു ഒരു ഇടത്തെല്ലാം ബ്ലോക്ക് പണിയിട്ടോ മുഴുസും മുസ്കോയിലായി വീഴ്ത്തുന്നു ഗണ്യമുള്ള സഹോദരങ്ങളെ പേരാണ് എല്ലാ സുമാനോത്താനെല്ലാം പലാതുഷ്ടിലും അൻ പുസകം വിദ്വായാലയും അന്ത നേരത്തില് നിങ്ങൾ എല്ലാവരും ആ ഉണ്ട് ചെയ്യേണ്ടി அந்த அரசியல்வாதிகளுக்கு அரசாங்கத்துக்கு அதாவது அந்தந்த துறையில் இருக்கிற மக்களுக்காக வேண்டி பதுவா செய்யறதுக்கு கையை நீட்டவான் அவன் நாசமா போகணும் அவன் மண்ணா போகணும் என்ன சொல்லி நீங்க பதுவா செய்யவான நடக்கிறதில்ல இல்ல இன்றைக்கு நாங்க எல்லாரும் மக்களுக்கு பதுவா செய்யறோம் அரசியல்வாதிகளுக்கு பதுவா செய்யறோம் முஸ்லிம்களுடைய பார்வையை அவங்களோட உண்மையான பக்கம் திருப்புறத்துக்காக வேண்டி நான் பேசுறேன் யார் இந்த குறை குற்றத்தையும் வெளிப்படுத்துறதுக்காக வேண்டி அல்ல கண்ணியமான சகோதரர்களை பெரியவர்களே யாருக்கும் பதுவாக செஞ்சு திட்டி வேலை இல்ல யாருக்காகவும் எதிராக அல்லா இடத்துல வேலை இல்ல அல்லா சுபானோத்தால செல்லான் அந்த துவாக்களை அந்த பதுவாக்களை நான் ஒரு பொழுதும் ஒப்புக்கொள்ள மாட்டேன் நீங்க கேட்கிற பதுவாக்களுக்கு எந்த கொடுக்கலே ஆன்சர் வராது நான் அதுக்குண்டான பதில் உங்களுக்கு தர நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா வராகேஸ்வரோ அற்புசகம் என்றால் நீங்க செய்ய வேண்டியது நீங்க அல்லா இடத்துல உங்களோட பாவத்தை நினைச்சு நீங்க தௌபா செய்யுங்க நீங்க எல்லா இடத்துல உங்களுக்காகவே நீ மண்டாடுங்க நீங்க உங்களோட பிழைகளை திருத்திக்கோங்க நீங்க செய்யற குற்றங்களை நீங்க திரும்பி பாருங்க நீங்க எவ்வளவு அல்லாக்கு மாற்றமான செயல்கள் ஈடுபடுவீங்களோ அந்த செயல்களை நீங்க விட்டு நீங்க நல்ல வழிக்கு வர பாருங்க இதைத்தான் நீங்க செய்ய வேண்டியது அதனால யாருக்காக வேண்டிய நீங்க பதுவா செய்வீங்களா இருந்தால் அந்த பதுவாக்களை கொண்ட உங்களோட டைம் தான் யாருக்கும் ஏசி பேசி கொண்டு இதுவேன் இல்ல நாங்க இன்றைக்கு பசார்கள்லயோ கடைகள்லயோ முஸ்லீம்கள் ஒன்று சேர்ற இடத்துலயோ பார்த்தால் சும்மா பாலிட்டிக் பேசுறது சும்மா உட்கார்ந்து கொண்டு பேசிக்கொண்டிருக்கிறது கொஞ்சம் சிந்தனை செஞ்சு பாருங்க அவங்க என்ன பேச்சினால நீங்க இந்த பேசக்கூடிய பேச்சினால என்ன லாபம் வந்து வெளியே போகுது கனிவான சகோதரர்களே பெரியார்களே நீங்க நினைச்சு பாருங்க முஸ்லிம்கள் என்ற அடிப்படையில அல்லாவை நம்பிக்கை கூடிய நாங்க நாங்க ரோட்டுக்கு இறங்கி என்ன நடக்க போகுது நான் என்ன செய்ய வேண்டும் என்று குரான் சொல்லுகிறது ஒரு பிரச்சனையுடைய சந்தர்ப்பம் செல்லாம சகமாக என்ன யாரு ஓய்வு எடுக்கிறதுக்காக நீ போறாரு உலகத்துல அல்லாவுக்கு கட்டுப்பட்டு கஷ்டப்பட்டு அமளிமாக செய்யறதுல அவட்ட நேரத்தை செலவழித்து டயர்டாகின மனுஷன் இப்ப டயர் எல்லாம் முடிஞ்சு இப்ப ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக கபருக்கு போறாரு இவர் தான் முஸ்தரீன் முஸ்தலா என்றவர் யாரு தெரியுமா உலகத்துல பாவம் செஞ்சு குத்தங்களை செஞ்சு கொண்டிருந்தாரே இவர்கள் செஞ்ச பாவத்தினால உலகத்தில் ஏராளமான பிரச்சனைகள் உருவாகி கொண்டிருந்துச்சு அல்லாத புறத்திலிருந்து தண்டனைகளும் அசாமுகளும் வந்து கொண்டிருந்துச்சு இவர் எப்ப மௌத்தா பேசிட்டாரோ அதனால அதோட இவருடைய பாவங்கள் நின்று போச்சு இவரால உலகத்துல இந்த மரம் மட்டைகள் இந்த மரம் மட்டைகள் இந்த கால்நடைகள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்துச்சு இப்ப இவர் மௌத்தாவில சுட்டி அந்த கால்நடைகளுக்கு மரம் மட்டைகளுக்கு நிம்மதி செய்கிறது அப்ப கண்ணியமான சகோதரர்களுக்கு குடும்பத்துல எங்க வீடுகள்ல பாக்குறோம் இந்த நிலைமை எங்களுக்கு மாத்தியலும் கண்ணியமான சகோதரர்களே எப்ப நாங்க எந்த நாளும் ரமணான போல் நல்ல இடத்துல பாவ மன்னிப்பு தேடக்கூடிய மக்களாக மாறுவோமா இருந்தால் கண்ணியமான சகோதரர்களே முஸ்லிம்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு அம்சம் அவருடைய ஒவ்வொரு முஸ்லிமுடைய ஒவ்வொரு நாளும் தௌபாக்கூடிய நாளாக இருக்கணும் ஒவ்வொரு வாலிபனும் விளங்கிக்கோங்க அவரோட வாழ்க்கையில் எந்த நாளும் தௌபா செய்ய ஒவ்வொரு வயதோரங்களுக்கும் ஒவ்வொரு குடும்பத்தோட அங்கத்தவர்களும் உன்னோட குடும்பத்தை பார்க்குங்க எந்த நாளும் சௌபா செய்யறதுக்கு அல்ல இடத்துல மன்னிப்பு கேட்கறது சௌபா செய்யறது அல்ல இடத்துல மன்னிப்பு கேட்கிறது வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வு போர்டுகள் எடுத்துக்கொண்டு வெளியேறங்கிறதோ ரோட் ரோட்டாக தெரியாதோ இல்லை எங்களுக்குரிய வேலை எங்களுக்குரிய வேலை தனிமையில் இருந்து இருட்டில் இருந்து கண்ணீர் வடித்து எல்லா இடத்துல அழுகுறது இதை நீங்க செய்யுங்க நம்ம வெயில காஞ்சு கொண்டு ஊருக்கு பெயருக்கு நடச்சு கொண்டு கண்ணியமான சகோதரர்களே எந்த லாபமும் கிடைக்கிறது இல்ல தனிமையிலிருந்து நீங்க எல்லா இடத்துல அழுவுற இந்த கண்ணீர் சொட்டுக்கு பொறுமதி இருக்குது வெளியிறங்கி கொண்டு உங்களோட தொண்டைக்கிலேயே கத்தினாலும் ஒரு லாபமும் கிடையாது செய்ய வேண்டிய வேலை லேசி நாம செஞ்சு கொண்டிருக்கிற வேலை கஷ்டம் ஒரு லாபமும் இல்லாதது கண்ணியமான சகோதரர் ஒவ்வொரு நபரும் தனிமையில் இருந்து இப்ப அல்லாதத்தில் அழுவ பழகுவாங்களோ அல்லா என்ன செய்வான் செல்லா அலே செல்லம் சொன்னாங்க அல்லா கவலைகள் வரக்கூடிய நேரத்தில் அந்த கவலைகளை இல்லாமல் ஆக்குவான் கவலைகள் வாழ்க்கையில நிறைஞ்சிருக்குது இந்த கவலைகளை இல்லாமல் ஆக்குறதுக்கு அந்த கவலையை தந்த கூட்டாளியோட பேசுறதோ அல்லசரோட பேசுறதோ அல்ல அல்லாவோட பேசுங்க மன்னிப்பு கேள்வியோட வாழ்க்கையில இருந்த பாவத்துக்கு உனக்கு கவலை இல்லாம போகும் வமிக்குள்ளே மகராஜா சரியான நெருக்கடி சரி சிக்கல் அதனால கடன் பிரச்சனை நோய் பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை இந்த எல்லாம் பிரச்சனைகள் தலைய சேர்ந்து கொண்டு அவனை பாருங்களே இவனை பாருங்களே இவனால்தான் அவனால்தான் என்று சொல்றீங்க உங்களுடைய யாவரத்தில் படுமோசங்கள் நடந்து கொண்டிருக்குது செய்த தொழில்கள் ஹரமாயிருக்கிறேன் புரிஞ்சுங்க தொழிலாளி என்றது வேலைக்காரன் அல்ல உங்களோட சம்பளத்துக்கு இருக்கிறதுனால அவனோட அடிமை அல்ல அவனுடைய உரிமை அவனுடைய கண்ணியம் அவனுக்கு உண்டான மரியாதையை கொடுங்க தொழிலாளிகள் முதலாளிகளுக்கு நேர்மையாக நடந்துக்கோங்க எடுக்கிற சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரி வேலைகளை உரியதமான செய்கிறது இது ரோல செய்கிற தௌபா இதோட செய்வீங்க கண்ணியமான சகோதரர்களை அல்லாட உதவியை பார்க்கலும் அதனுடைய உதவிகளை வந்து அடையும் கண்ணியமான சகோதரர்களை குடும்பங்கள்ல மனைவிமார்களுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியம் மனைவிக்கு கொடுக்க வேண்டிய உரிமையை கொடுங்க மனைவிய வேலைக்காரிய போல மனைவியோட அடிமையை போல பொம்பளத்தான் என்று செல்லினாங்க அவளை மிதிச்சு வாழ்றோம் இது பெரிய ஒரு பாவம் இந்த பாவம் அவர்களோட தொழில் அவங்கள நாசத்துக்கு உண்டாக்குறதுக்கு காரணமாயிக்கும் அதனுடைய அதாபுகள் அதனுடைய கோபங்கள் உங்களோட குடும்பத்துக்கு வரத்து காரணமாயிக்கும் உங்களோட குழந்தைகளுக்கு உண்டான சரியான கடமைகளை நிறைவேற்றுங்க அவங்களுக்கு ஹக்குகளை கொடுங்க தாய் தாழ்வான அவங்கள மரியாதையாக பார்த்துக்கோங்க அவங்களோட அந்த பாவத்தை விட்டுதான் ஆகணும் ஒரு பெரிய சொல்றாரு தன்மன் இல்ல அவர் ஐந்து ஒப்புபட்டகும் நான் ஒரு பாவத்தை செஞ்சா அந்த பாவத்துடைய ரியாக்ஷன் நான் இப்ப சரி என் குடும்பத்துல காணத்தான் செய்வேன் ஒரு பிரச்சனை உண்டான பிரச்சனையோட என் குடும்பத்துல தலை தூக்கும் அப்படிதான் என் உடம்புல பிரச்சனையோட தலை தூக்கும் ஏதாவது ஒரு நோய் வரும் நிறைய சம்பாதிக்கிறோம் ஹராமாக அந்த தண்ணி ஆணின் சேர்த்து அடிச்சுட்டு போறதுக்கு உண்டான நோயோண்டு உடம்புக்குள்ள வரும் அப்படி இல்லாத என் குடும்பத்துல தகவல் சரிக்கு வரும் ஈக்கிரத்தையும் சேர்த்து அடிச்சுட்டு போறது சில நேரம் விலக மாத்தோம் நாங்க இதுவால நிறைய வரப்பட எங்களுக்கு விலகுது இல்ல ஆனா நிறைய போக்கல யோசனை பண்ணித்தான் ஆகணும் ஏன் ஏன் எதனால் இது போது என்றால் நான் வந்த வழி நான் சம்பாதிச்ச வழி சரியில்லை அதனாலதான் இது பேசிக் கொண்டிருக்குது அதனால என்ன என்ன சம்பாத்தியத்துக்குரிய வழியை சரியாக்கிட்டு இது சும்மா இடப்பட்டு வைத்தது செலவழி சம்பாதிக்கிற வழி சரியாகிட்டா அப்படி இல்லாமே பொருளாதாரத்துல சிக்கல்கள் வரும் வியாபாரங்கள் இல்லாமல் போறது திடீர்னு சாமான்கள் கஷ்டம் அப்படியே அது அதாவது சீசாவி போறது அது கிடைக்காம போறது இப்படி எல்லாம் நடக்கலாம் நான் செய்த பாவம் எனவே கண்ணியமான சகோதரர்கள் ஒரு முஸ்லீம் நினைக்க வேண்டிய ஒரு பகுதி தான் ஒரு பாவம் தன்னால நிகழ போல தன்னுடைய பார்வையால கேள்வியால சிந்தனையால பேச்சால ஒரு பாவம் நிகழ போல விளங்கணும் இங்க சரி இதனுடைய ரியாக்சன் நான் பார்க்கலாம் அதனால் இந்த பாவத்திலிருந்து நான் தவிந்து கொள்றதுதான் புத்திசாலித்தனம் என்று ஒரு முஸ்லீமும் விளங்கணும் கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே அடுத்தது ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில வர வேண்டிய ஒரு முக்கியமான பாதி கண்ணியமான சகோதரர்கள் பெரியார்களே இஸ்லாம் எதிர்பார்க்குது அல்லா இடத்துல மனிதன் மண்டாடணும் எந்த நேரமும் அல்லாத தொடர்புள்ளவனாக இருக்கணும் அதுவே முக்கியமான இன்னைக்கு எங்கள்கிட்ட உடுபட்டு கொண்டு போகக்கூடிய ஒரு ஒரு பகுதி முஸ்லிம்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரும்பான்மையான ஒரு மிஸ்டேக் தான் புண்ணியமான சகோதரர்களை பெரியார்களே எனவே முஸ்லிம்கள் தாஜத்தில் அழக்கூடியவர்களாக இருப்போமா இருந்தால் கண்ணியமான சகோதரர்களை பெரியார்களே சந்தேகம் இல்ல நிறைய பிரச்சனைக்குண்டான தீர்வுகள் கிடைக்கும் நிறைய பிரச்சனைக்குண்டான தீர்வுகள் கிடைக்கும் அடுத்தது கண்ணியமான சகோதரர்களை பெரியார்களே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நேரம் நிறைய எடுக்கலாது இது சீசன் டைம் ஆகிறது நிறைய மக்களுடைய வியாபாரத்துடைய நேரம் ஆகிறது அதனால சுருக்கமாக நான் சொல்றேன் எங்களுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு மிஸ்டேக் தான் நான் பாக்குற ஒரு மிஸ்டேக் தான் நாங்க பிரச்சனைகள் காணவரத்துக்கு உண்டான ஆகப்பெரிய ஒரு இடம் தான் நாங்க சம்பாத்தியத்துக்கு ஏத்தமான மாதிரி எங்க செலவுகளை நம்ம அமைச்சு கொள்ளல இன்னும் மேனேஜ்மெண்ட் போக்கில் கண்ணியமான சகோதரர்களே வார பணம் எவ்வளவோ ஐக்கியத்தமா எங்க செலவுகள் கிடையாது வாரது கொஞ்சமா இருந்தாலும் செலவுகள் அதிகமா ஆயிக்குது சல்லாஹ் அலிசல்லாம் அவங்க சொன்னாங்க மா ஆட மனு கத்தப்பட சரியாக வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி செலவுகளை உண்டாக்கி கொள்ற மனுஷன் ஒரு நாளும் ஏழையாக மாட்டான் ஒரு நாளும் யார்த்தையும் அவன் கையை நீட்ட தேவையில்லை அவன் நிலை அவன் வாழ்க்கையில கஷ்டங்கள் வர மாட்டுச்சு எனவே கண்ணியமான சகோதரர்களே பிரியார்களே ஒரு காலம் இருந்துச்சு நிறைய சம்பாதிச்சோம் அந்த காலத்துல நிறைய செலவழிக்கலும் இப்ப நிறைய டைட்டான காலம் அப்ப எங்க காலம் இந்த காலத்துக்கு ஏத்தமா எங்க செலவுகளை மாத்திக்கொள்ளணும் கண்ணியமான சகோதரர்களே பிரியார்களே செலவுகளை முறையாக அமைச்சு கொள்வது பெரியோரை பாதம் பெரியோரை பாதம் அப்ப செலவுகள் வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி அமைக்கிறது என்பது இஸ்லாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி முஸ்லிம்கள் திண்டுகிறத காணில்லை எல்லா இடங்களிலும் மீன் விலையங்கள் அதிகமாக செய்யறவங்க யார் என்று பார்த்தால் முஸ்லிங்களா இருக்கிறார் எல்லா அடிப்படையிலும் பணங்களை அதாவது அதாவது சாப்பாட்டுக்காக வேண்டி அவளுடைய உடுப்புக்காக வேண்டி அலங்காரங்களுக்காக வேண்டி செலவழிக்கிறவங்க யார் என்று பார்த்தாலும் முஸ்லிம்கள் எனவே இந்த பணங்கள் நிறைய செலவழிச்சுட்டு குறைக்கு தேவை வரக்கூடிய நேரத்தில் கையில பணம் இல்லை மக்கள்கிட்ட கையை நீட்ட வேண்டிய நிலைமை உண்டாகுது எனவே கண்ணியமான சகோதரர்களை பெரியார்களே பொதுவாக இந்த விவாதத்தை ஒரு முக்கியமான விவாதத்தாக கருதி தனக்கு இன்றைய காலத்தில் எவ்வளவு வருமானம் வருவதோ அந்த வருமானத்துக்கு ஏற்ற செலவுகள் அமைச்சு கொள்றதுக்கு நான் ஒவ்வொருத்தரமா பழகிக்கொள்ளணும் கொள்ளணும் அதுவும் எங்களை வாழ்க்கையில சிக்கல்களை குறைக்கிறதுக்கு காரணமாக அமையும் கண்ணியமான சகோதரர்களை பெரியார்களே அப்ப அடுத்ததாக பொதுவாக முஸ்லிம்கள் எங்கள்கிட்ட இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் ஒரு கஷ்டம் பிரச்சனை வரக்கூடிய நேரத்தில் இஸ்லாம் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் தான் வஸ்தாயினும் விஸ்தபரி வஸ்தலா வஸ்தாயினும் விஸ்தபரி வஸ்தலா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா தொடர்ந்து தொழுந்து அல்ல இடத்துல நீங்க உதவி கேளுங்க அடுத்தது சமரங்கத்துல அல்லா சுமாரத்தால் கொடால செல்லிக்கிறான் கனிமான சகோதரர்களுக்கு பொறுமையாக இருக்கிறது என்று அல்லா கொடால செல்லது நோம்பு அதாவது பொறுமைக்குரிய முக்கியமான நேரம் எனவே நான் நோம்பு பிடிக்கிறோம் இல்ல இந்த குடும்பத்தோட கஷ்டம் வரக்கூடிய நேரத்தில் நோம்பு பிடிக்கிறவங்க பாக்கல பொதுவான ஒரு பிரச்சனை சமூக பிரச்சனை வரக்கூடிய நேரத்தில் நோம்பு பிடிக்கிறவங்க குறவு இதுல இனிமையான சகோதரர்களை பிரியார்களே நோம்பு பிடிக்கணும் நோம்பும் தொழுகையும் தான் ஒரு மனிதன் பிரச்சனைக்குண்டான தீர்வு என்றதை குரான் அவருக்கு சொல்லிக் கொண்டீர்கள் எனவே இனிமையான சகோதரர்களை பிரியார்களே நோம்பு பிடிச்சு தொழுந்து அல்ல இடத்துல மண்டாடி எங்களை பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளக்கூடிய வழிகளை நாம் எனவே எல்லாம் அல்லா சுமானோத்தாலா என்ன விஷயங்களை பேசணுமோ கேட்டோமோ மௌத்து வரைக்கும் ஹலாசுர அமல் செய்யத்துக்கு நம்ம அனைவருக்கு தோப்பிக்ஷிவானா யாழ் எங்களை எல்லா குத்தங்கள் குறைகளை பாவங்களை மன்னிச்சிடியானா உன்னிடத்துல எந்த நாளும் தௌபா செய்யக்கூடிய பாக்கியத்தை நம்ம அனைவருக்கு நசீபாக்கிறியால பிரச்சனைகள் வரக்கூடிய நேரத்திலேயால உன்னிடத்துல வரக்கூடிய பாக்கியத்தை நம்ம அனைவருக்கு நசீபாக்கிறியால உன்னிடத்துல இருந்தே மட்டும் உதவி செய்யக்கூடிய பாக்கியம் நம்ம அனைவருக்கு நசீபாக்கிறியால எல்லா காரியங்களையும் உன்னிடத்துல பொறுப்பு சாட்டக்கூடியவங்களாக நம்ம அனைவரும் ஆக்கி அருவாகையால அலமது அலமதுல்லாஹி ரபில் ஆலமீன் For more lectures, visit slhub.com.